ரிபுகீதை இருபத்தி நான்காவது அத்தியாயம் ஆனந்த ஸ்வரூப பாவனையால் ஆனந்தாப்தி உரைக்கும் அத்தியாயம் அகில ஜெகநாயக நாம் பரேஷன் முன்ன அனாமயமாய கண்ட பர பிரம்மானந்த மகிமிதனை மாசரவே உரைத்த வண்ணம் மைந்தனின கிவ்வோத்தில் மற்றும் சொல்வேன் அகிலமுமே அகண்ட பரிபூர்ணமான நிரதிசயானந்த பரபிரம்மேயாம் சுககனமாம் பரபிரம்மம் அது நான் என்று சோர்வரவே சிந்தித்து சுகித்திருப்பாய் சங்கமிலா சனாதனவானந்தனானே சலனமிலா சாஸ்வதானந்தனானே துங்கமதாம் தூய பரானந்தனானே துவைத்தமிலா அத்வைதானந்தனானே பங்கமிலா பரமசிவானந்தனானே பாசமிலா பரமாத்மானந்தனானே எங்குமுள பரபிரம்மானந்தனானென்று எப்போதும் பாவித்து சுகித்திருப்பாய் கருதியிடும் விஷயமிலானந்தனானே காரிய காரணமுமிலானந்தனானே நிர்மலமாய் நிகழ் பரமானந்தனானே நீ கமிலா நித்ய ஆனந்தனானே ஒரு வடிவாயுள்ள பரானந்தனானே உணர்வுருவாயொளிர் பரமானந்தனானே இருமையிலா ஏக பரானந்தனான் என்று எப்போதும் பாவித்து சுகித்திருப்பாய் கருத்திலிரும் களங்கமிலா நந்தனானே கற்பிதமோரணவுமிலா நந்தனானே விற்த்தியுணர் விமல பரானந்தனானே விற்த்திக்கும் அதீத பரானந்தனானே திருப்தி தரும் திவ்ய ஆனந்தனானே அர்த்தி செய்யும் அகண்ட பரானந்தனான் என்ற அனவரதம் பாவித்து சுக்கி திருப்பாய் அழிவற்ற அக்ஷய ஆனந்தனானே லக்ஷிய ஆனந்தனானே பழுதற்ற ஞான பரானந்தனானே பரம்பொருளாயுள்ள பரானந்தனானே மொழியற்ற மோன பரானந்தனானே மோகமிலா மோக்ஷபரானந்தனானே ஒழிவற்ற பூர்ணபரானந்தனான் என்று உரமாக பாவித்து திருப்பாய் ஜடமருவா சின்மய ஆனந்தனானே சலியாத சன்மய ஆனந்தனானே மடமையுரா நிர்மல ஆனந்தனானே மயக்கமிலா நிர்குண ஆனந்தனானே திருடவடிவாய் திகழ் பரமானந்தனானே திலமளவும் பேதமிலானந்தனானே இடர்மருவாயே கபரானந்தன் நான் என்று எளிதாக பாவித்து சுக்கித்திருப்பாய் இணையொன்றும் இல்லாத பரானந்தனானே இலதுளதென்றெண்ணமிலானந்தனானே குணமூன்றும் இல்லாத பரானந்தனானே குஹ்யமதாயுள்ள பரானந்தனானே நணுநாம ரூபமிலா நந்தனானே நாசமிலா நற்சொருபானந்தனானே அணுவேனும் பேதமில்லானந்தனான் என்று அதிதிருடமாய் பாவித்து சுக்கி திருப்பாய் கலனமர கண்ட பரானந்தனானே கர்மத்தாலுற்ற பரானந்தனானே பலவிதமாய் பற்றிய ஆனந்தனானே பக்தியினாலுற்ற பரானந்தனானே உலகிலுள்ள ஆனந்தம் அனைத்தும் நானே உரை மனது ககோச்சரவானந்தனானே இலகியிடும் அகண்ட பரானந்தனான் என்று இடையறவே பாவித்து சுக்கி திருப்பாய் மிக மிகவும் மகிழ் பரமானந்தனானே மெய்யுணர்வாய் மேவு பரானந்தனானே சகலமுமாய் சார்ந்த பரானந்தனானே சாந்தமதாய் செறிந்த பரானந்தனானே துகன்மருவா சுத்த பரானந்தனானே துவந்தமிலா முக்த பரானந்தனானே அகமருவாய கண்டபரானந்தனான் என்றே ஆதரவாய் பாவித்தே சுக்கி திருப்பாய் விமலமதாய் விளங்கு பரானந்தனானே விசேஷமிலா வேத்யவானந்தனானே சமமதுவாய் செறிந்த பரானந்தனானே சங்கல்ப விகல்பமிலானந்தனானே நிமலமதாய் நிலைத்த பரானந்தனானே நிகிலமோ மாநிறந்த பரானந்தனானே அமலமதாய் அமர்ந்த பரானந்தனான் என்று அனிஷமும் நீ பாவித்து சுக்கித்திருப்பாய் வித்யினால் விளங்கு பரானந்தனானே வித்யைக்கும் அதீத பரானந்தனானே மித்தியிலா சத்திய ஆனந்தனானே மேவுவதற்கரிய பரானந்தனானே இத்வைத்தம் எமையுமிலானந்தனானே ஏக பரிபூரண ஆனந்தனானே அத்வைத்தமான பரானந்தம் நான் என்று அனிஷமும் நீ பாவித்து சுக்கி திருப்பாய் மாயை முதற்கதீத பரானந்தனானே மகாவாக்கின் லக்ஷணவானந்தனானே தூய சிதாகாசபரானந்தனானே துக்க சுக்கம் எவையுமிலா நந்தனானே நீயமதாய் நிகழ் பரமானந்தனானே நிகரற்ற நிரதிசையானந்தனானே ஏயமிலா ஏக பரானந்தனான் என்று இருமையர பாவித்து திருப்பாய் ஆதிமுடி ஒன்றுமிலானந்தனானே ஆத்மாவு ஆத்மாவுக்கபின பரானந்தனானே ஜோதியிருள் எவையுமிலானந்தனானே சூக்மமாய் செறிந்த பரானந்தனானே பேதமிலா பூரண ஆனந்தனானே பின்னமர பிறங்கும் பரானந்தனானே ஏதமிலா பரபிரம்மானந்தனான் என்று இருமையர பாவித்து சுக்கித்திருப்பாய் சந்ததமும் சலனமில்லா நந்தனானே சமாதியினால் சார்ந்த பரானந்தனானே பந்தமர பிறங்கு பரானந்தனானே பரம்பதமாய் பற்று பரானந்தனானே சிந்தையுறச் செறிந்த சிதானந்தனானே ஜகத்தோற்றம் சிறிதுமிலா நந்தனானே அந்தமிலா கண்டபரானந்தம் நான் என்று அயலறவே பாவித்து சுகித்திருப்பாய் பரம உபசாந்த பரானந்தனானே பராத் பரமாய் பரவிய ஆனந்தனானே இருமையில்லாதிலகு பரானந்தனானே ஏகமதாயிருந்த பரானந்தனானே சரமச்சரம் எவையுமில்லானந்தனானே ஜகஜீவ ஜெகஜீவ ஒரு வடிவாயுள்ள பரானந்தனான் என்று ஒழிவரவே பாவித்து சுக்கி திருப்பாய் சொல்லமுனா ஸ்வபாவ பரானந்தனானே ஸ்வயஜோதியான பரானந்தனானே தொல்லையதாம் துரிய பரானந்தனானே பரானந்தனானே அல்லலிலா கண்டபரானந்தனானே அனைத்துக்கும் அதீத பரானந்தனானே எல்லையிலா ஏக பரானந்தனான் என்று எப்போதும் பாவித்து திருப்பாய் வினோதமதாய் விளங்கிய ஆனந்தனானே விதம் விதமாய் விளங்கிய ஆனந்தனானே கனோதயமாய் கண்ட பரானந்தனானே கரையறவே நின்ற பரானந்தனானே மனோஜயமாய் வந்த பரானந்தனானே மனதாலும் மதியாவானந்தனானே இனோதய நேரிலங்கு பரானந்தனான் என்று எப்போதும் பாவித்து சுக்கி திருப்பாய் தத்துவமாய் தயங்கு பரானந்தனானே தடையற்ற தன்மயவானந்தனானே சுத்தமதாய் துலங்கு பரானந்தனானே சுகாதீதமான பரானந்தனானே எத்துணியும் இல்லாத பரானந்தனானே எவ்விடத்தும் இலங்கிய ஆனந்தனானே அத்வைதா கண்ட பரானந்தம் நான் என்ற அனவரதம் பாவித்து சுகித்தீரப்பாய் ஒரு பொருளே சன்மயமாம் சொரூபமாகும் ஒரு பொருளே சின்மயமாம் சொரூபமாகும் ஒரு பொருளே சுகமயமாம் சொரூபமாகும் ஒரு பொருளே சுத்த பரஸ்வரூபமாகும் ஒரு பொருளே அத்வைத ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே அக்கண்டபர ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே பரபிரம்மம் அது நான் என்றே ஒருமையுடன் பாவித்து முக்தனவாய் ஒரு பொருளே அச்சலமதாம் ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே அக்ஷரமாம் ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே மகத்தான ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே உவமையில்லா ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே மனோகரமாம் ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே உபசாந்த ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே பரபிரம்மம் அது நான் என்றே ஒருமையுடன் பாவித்து முக்தனாவாய் ஒரு பொருளே அகந்தையில்லா ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே இதந்தையில்லா ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே மமதையில்லா ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே சமதகிலா ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே இதரமில்லா ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே எங்குமுள்ள ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே பரபிரம்மம் அது நான் என்றே ஒருமையுடன் பாவித்து முக்தனாவாய் ஒரு பொருளே காமமிலா ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே கோபமிலா ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே லோபமிலா ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே போகமிலா ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே மதமுமில்லா ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே மஷ்டரமில் ஸ்வரூபமாகும் ஒரு பொருளே பரபிரம்மம் அது நான் என்றே ஒருமையுடன் பாவித்து முக்தனவாய் சந்ததமும் தேகமில்லா ஸ்வரூபனானே சத்திய சித் சுககனமாம் ஸ்வரூபனானே பந்தமிலா பரபிரம்ம சொரூபனானே பவவாசம் பற்றியிடா சொரூபனானே சிந்தை முதல்லவையுமிலா சொரூபனானே சிதாகாசமான பரஸ்வரூபனானே அந்தமிலா கண்டபரஸ்வரூபனான் என்று அனவரதம் பாவித்து முக்தனாவாய் நித்தியமாம் பரபிரம்மஸ்வரூபனானே நிர்மலமாம் பரபிரம்மஸ்வரூபனானே சத்தியமாம் பரபிரம்மஸ்வரூபனானே சாந்தமதாம் பரபிரம்மஸ்வரூபனானே சுத்தமதாம் பரபிரம்மஸ்வரூபனானே சுககனமாம் பரபிரம்மஸ்வரூபனானே அத்வைத்த பரபிரம்ம ஸ்வரூபனான் என்று அனவரதம் பாவித்து முத்தனவாய் உதார பரிபூர்ணமாம் பிரம்மமே நான் உத்தமமாயுள்ள பர பிரம்மமே நான் எதாகினுமோர் பிரிவுமிலா பிரம்மமே நான் ஏகபரிபூரணமாம் பிரம்மமே நான் சிதானந்தமயமான பிரம்மமே நான் ஜெகஜீவ பரங்களிலா பிரம்மமே நான் சதானந்த கனமான பரனானென்றே சங்கையர பாவித்து முக்தனாவாய் இந்த விதம் பாவனையே செய்ய சக்தி இலதேனும் அகண்டபர விஷயமான சுந்தரமாம் சப்தத்தை வாக்கினாலே சோர்வரவே படித்தாலும் அதனால் மெல்ல சிந்தையுமே அடைவாக ஒருமைப்பட்டு சின்மயமாம் பாவனையும் சேரும் மத்தால் அந்தமிலா கண்டபர ஞானம் உண்டாம் அகண்டமதாம் மோக்ஷ நிலை அடையலாமே பாவனையால் சீக்கிரமாய் முக்தி பேராம் படிப்பதனால் அடைவாக முக்தி பேராம் ஆவதனால் முமுட்சு எல்லாம் சீக்கிரத்தில் அகண்டபர மோட்சத்தை அடைய வேண்டில் பாவனமாம் பாவனையே இடைவிடாமல் பல காலும் ஆதரவாய் பழகல் வேண்டும் கேவலமாம் பாவனையால் அசத்தரெல்லாம் கிளத்தியவா சத்தத்தை படிக்க வேண்டும் தீக முதல் யான் என்றும் ஜெகத்தனைத்தும் ஸ்திரமென்றும் வெகு காலமாகியுற்ற பாகமுறும் வாசனைதான் அகண்டமாக பழகியிடம் பாவனையால் நசிப்பதன்றே ஏகபர உறுதித்தனை எப்போதேனும் இசைந்ததனால் எளிதாக நசியாதார்க்கும் ஆகையினால் அனவரதம் இடைவிடாமல் அகண்டபர பாவனையே பழகல் வேண்டும் ஆதலினா நீ என்றும் இடைவிடாமல் அகண்ட பாவனையே செய்தி மைந்தார் ஈதிலதே அகம் பிரம்ம அகமெல்லாம் என்ற இது முதலாம் இயம்பிய நற்சப்தம் தன்னை பேதமர படித்திடுமற்றதனால் ஞானம் பெற்றவனாய் பவபாச முக்தனாவாய் ஈதுருதி இதிலணுவும் சங்கியாதே யமதீசன் இயம்பியதில் சங்கையுண்டோ அகிலமுமே அகண்ட பரானந்தமான அசங்க பர பிரம்மமதாமது நான் என்று மகிமை மிகும் இப்பொருளை முமூச்சுவெல்லாம் மதித்துடனே மோட்ச நிலை மறுவும் வண்ணம் நிகில ஜெகநாயகனா பரேஷன் முன்னம் நிகழ்த்தியவானிதாக நின குறைத்தே நண்பால் பகரலுரு இப்பொருளை ஒரு காலேனும் பழுதரவே கேட்டுணர்வோன் பரமேயாவன் முதற் சில சிலவாம் காரணத்தில் காரியமாம் ஜெகமெவையும் உதிக்குமென்றே சீலமிலா சிலமூடர் சொல்வர் அன்னோர் செப்பியிடம் வாதமெல்லாம் சுத்த பொய்யே ஆலயமாம் பரமசிவ சக்தியாலே அகிலமும் அவ்வதிஷ்டான பரசிவத்தில் கோலமுற கற்பிதவாம் அதுவும் வந்த கூறுபடா பரசிவமே உண்மையோரில் ஸ்ருதியினாலூகத்தால் அனுபவத்தால் சோதிக்கில் கல்பிதமாம் ஜெகஜீவாதி சர்வமுமே சகல அதிஷ்டானமான சண்மயமாம் பரமசிவ ஸ்வரூபமன்றி ஒரு சிறிதும் அந்நியமா என்றும் இல்லை உத்தம இங்குரைத்ததெல்லாம் உண்மை என்றே நிர்மலமாய் ரிபுமுனிவன் நிதாகனுக்கு நிகரற்ற பரம்பொருளை நிகழ்த்தினானால் சர்வமும் சச்சிதானந்தமாகிய சங்கமற்ற பரம்பொருள் என்னவும் இருமையின்றிய அப்பரம பொருள் என்றுமே யகம் என்னவும் செய்திடும் பிரிவில் பாவனையால் பரமுக்தியை பெற்றிருந்திடலாமென பேசுதல் பரம ஆனந்த தாண்டவமாடனம் பரசிவன் தன்ன கண்டஸ்வரூபமே பரம ஆனந்த தாண்டவமாடனம் பரசிவன் தன்ன கண்டஸ்வரூபமே நம் பரசிவன் தன்ன கண்டஸ்வரூபமே இருபத்தி நான்காவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்